கருப்பு பொண்ணே கண்ணாடியே காவி தண்ணி ஒய்யடி கருப்பு பொண்ணே கண்ணாடியே காவி தண்ணி ஒய்யடி சேப்பு பொண்ணே சுந்தரியே சுகர் ரொம்ப சேரடி சேப்பு பொண்ணே சுந்தரியே சுகர் ரொம்ப சேரடி நீல பொண்ணே நிர்தரமே நேர வந்த நெல்லடி நீல பொண்ணே நிர்தரமே நேர வந்த நெல்லடி पाम लोटाना पामकुरु लोटा अद्वे अद्वेटा திருப்பதிரு ரூபாய் குட்டியும் உம பொருளோட்டா அது வேண்டாம் அது வேண்டாம் புளிப்பு புளிப்பு புளிப்பாய் இருக்கும் சரபத்தும பொருளோட்டா புளிப்பு புளிப்பு புளிப்பாய் இருக்கும் சரபத்தும பொருளோட்டா அது வேண்டாம் அது வேண்டாம் கசுப்பு கசுப்பாயிருக்கும் காபி உம பொருளோட்டா கசுப்பு கசுப்பாயிருக்கும் காபி உம பொருளோட்டா அது வேணும் அது வேணும் அதே அதே அதே அதே அது வேணும் கருப்பு பொண்ணே கண்ணாடியே காஃபி தண்ணி உயடி கேப்பு பொண்ணே சுந்தரியே யுக ரொம்ப சேரடி நீல பொண்ணே நேசரமே நேர வந்து நெல்லடி காஃபி காஃபி காஃபி குடுடி காஃபி காஃபி காஃபி குடுடி